ஓம் நம்பர் ரெண்டு ராகவேந்திர சுவாமி கிரேஸ் மூணு என் மகனின் உயிரை காப்பாற்றிய ராகவேந்திர சுவாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என் இரண்டு மகன்களும் ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் என்று இது என் இரண்டாவது மகன் ஸ்ரீனிவாசனுக்கு நேர்ந்த அனுபவம் அவன் சொல்லி இங்கே எழுதுகிறேன் என் மகன் ஸ்ரீனிவாஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பிஹெச்டி பட்டதாரி அவன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறான் ஒரு சமயம் அவன் தனியாக அமெரிக்காவில் வீட்டிலிருந்து ஆபீஸ் ஃபேக்டரிக்கு போய் கொண்டிருந்தான் உங்களுக்கே தெரியும் அமெரிக்கன் அமெரிக்காவில் ரோடில் வாகனங்கள் நூத்தி இருபத்தஞ்சு மைல் அதாவது இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் அதற்கு கம்மியாக ஓட்டினால் உங்கள் பின்னால் தொடர்ச்சியாக வரும் வாகனங்கள் உங்கள் வாகனத்தில் வந்து மோதிவிடும் சாதாரணமாக அவன் போகும் பாதை ஆறு வழிப்பாதை அதாவது ஒவ்வொரு திசையிலும் ஆறு வாகனங்கள் ஒரே தடவை போக முடிகிற பாதை எதிர் வழி எதிர் திசையில் வரும் வாகனங்களும் ஆறு வழிப்பாதை இருக்கும் அதனால் ஒரே சமயத்தில் ஆறு வாகனங்கள் ஓரோ திசையிலும் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய்கொண்டே இருக்கும் ஆனால் ஆறு பாதையில் ஒரு பாதை வலது பக்கம் கடைசியாக கடைசியாக கடைசியாக வாகனங்கள் ஸ்பீடு கம்மியாக போவதற்காக உள்ளது அதனால் எல்லாவித வாகனங்களும் பத்திரமாக போக முடிகிறது நிற்க அன்றே அன்றைய தினத்தில் ஆபீஸிற்கு சீனிவாசன் இந்த என்எச் வழியாக போகாமல் குறுக்கு வழியாக சென்றுள்ளான் அந்த குறுக்கு வழி குறுக்கு வழி ரெண்டு வழி பாதை அதாவது ஓரோ திசையிலும் ஒரு வழி மட்டும்தான் இருந்தது மேலும் முன்னால் போகும் வாகனத்தை பின்னால் போகும் வாகனம் முந்த வேண்டுமென்றால் எதிர் திசையில் வரும் வாகனங்களுக்கு எதிராகவே அதே பாதையில் சென்றால்தான் முடியும் இது ரொம்ப அபாயமான முயற்சியாகும் இந்த நிலையில் ஸ்ரீனிவாஸ் அவசரமாக ஃபேக்டரி போக வேண்டியிருந்ததினாலும் மேல் சொன்ன ரெண்டு வழி பாதையில் வழியாக போனதாலும் இந்த அபாயத்தை சந்திக்க சித்தமானான் அவன் யோசிக்காமல் அவன் வாகனத்திற்கு முன்னால் வேகமாக போய்கொண்டிருந்த ஒரு ட்ரக்கிற்கு முன்னால் கடப்பதற்காக எதிர் திசையில் வரும் வாகனத்தை கவனிக்காமல் அந்த பாதையில் அந்த பாதையிலேயே வேகமாக போக கடக்க முயற்சித்திருக்கிறான் நீங்களே யோசித்து பாருங்கள் வேகமாக எதிர் திசையில் வரும் வாகனத்தை கவனிக்காமல் அதே பாதையில் அதற்கு எதிரான திசையில் போனால் என்ன நடக்கும் என்று இந்த நிமிடத்தில் தான் அந்த அற்புதம் நடந்தது அவன் வரும் ஆ பாதை ஆபத்தை உடனே அறிந்து கொண்டு ராகவேந்திர சுவாமி மந்திரத்தை உறக்கே ஜபித்து கொண்டு முன்னால் போய்க் கொண்டிருந்த வாகனத்தை ஓவர்டேக் செய்ய வண்டியில் ஆக்சிலேட்டரை அழுத்தி ஒரு செகண்டில் அதை கடந்து விட்டான் கண் சிமிட்டு நேமத்தில் இது நடந்தது எதிர் திசையில் வந்த வாகன ஓட்டியும் இதை எதிர்பார்க்காமல் தட்டு தடுமாறி போய் முன்னால் போய் மனசை மிக நிதானத்தில் கொண்டு வர முயற்சித்தான் ஸ்ரீனிவாசனுக்கும் கொஞ்ச நேரம் முன்னால் போய் சாலை ஓரமாக வண்டியை நிறுத்தி மனசை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறுபடியும் கிளம்பினான் இந்த அற்புதம் ஸ்ரீனிவாஸ் உயர் பிழைத்தது ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகத்தால் மட்டுமே ஒரே ஒரு செகண்டில் அவன் காரின் வேகத்தை கூட்டி முன்னால் போகன வாகனத்தை கடந்து வர அவனுக்கு தைரியம் கிடைத்தது அதனால் அவன் உயிரும் பிழைத்தது இது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மகிமை இல்லாமல் வேறே என்னவாக இருக்கும் இன்றும் இந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாலும் பார்த்தாலே மனம் நடுநடுங்கி போகிறது ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை உணருங்கள் அவர் என்றும் நம்மளை காப்பாற்றுவார் என்று நம்புங்கள் அவர் நாமம் வாழ்க ராகவேந்திர சுவாமி நமோ நமஹ